அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன் இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் போர்க்கால குற்றங்கள் தொடர்பான ஐநா மன்ற செயலாளர் நாயகத்திற்கு ஆலோசனை கூறும் நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கக்கூடும் என்பது குறித்த ஆய்வுக் கண்ணோட்டம் இலங்கை அரசாங்கத்துடைய கடைசி கட்ட போரில் நடவடிக்கைகள் வந்து தவறு என்று ஒரு திட்டவட்டமாக வருமேயானால் அதற்கு இந்தியாவுடைய பங்கும் இருக்கிறது என்று இந்தியாவுடைய ஒரு பழியும் வர வாய்ப்புள்ளது இலங்கை அரசின் தடுப்பு முகாம்களில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களில் மேலும் ஒரு தொகுதியினர் இன்று விடுவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள் ஒன்றரை வருஷமா புனர்வாழ்வு பெற்று நான் இப்ப நல்ல முறையில என் நாட்டின நட்பிரஜையாக மனைவி பிள்ளைகளுக்கு சந்தோஷமா வாழணும் விரும்புறேன் எந்த மனைவி ரெண்டு பிள்ளைகள் குஜராத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்களில் மாநில முதல்வர் நரேந்திர மோடிக்கு நேரடி தொடர்பு இருந்ததாக கூறி மூத்த காவல்துறை அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தவறு என்று ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கூறியிருப்பது குறித்த செய்திகள் நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம் பிபிசி தமிழோசியின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நலுசாமி சிரியாவில் கடந்த இரண்டு தினங்களில் மட்டும் குறைந்தது நூறு பேர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த மாபெரும் ஆர்ப்பாட்டங்களின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு இன்று சனிக்கிழமை நடந்த இறுதி ஊர்வலங்களில் கலந்து கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட பல நகரங்களில் இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தங்கள் நாட்டில் மக்கள் ரத்தம் சிந்தும் நிலை உருவாகி இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகுவதாக சிரியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் தெரிவித்திருக்கின்றனர் ولذلك ونتيجة آه، آه، لما يحصل மிக மோசமான வன்முறைகள் நடந்த இடமான நாட்டின் தெற்கில் இருக்கின்ற தெரா நகரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் லிபியாவில் தமது ஆளில்லா ட்ரோன் விமானங்கள் முதலாவது தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலதிக தகவல்கள் எதுவும் தரப்படவில்லை ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் நகர்ப்புற ராணுவ இலக்குகள் மீது குறைந்த பொதுமக்கள் சேதங்களுடன் இலகுவாக தாக்குதல் நடத்த முடியும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் இதேவேளை கர்னல் கடாபிக்கு விசுவாசமான பழங்குடியின குழுக்கள் மிஸ்ராட்டாவில் கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்று லிபிய அரசாங்கம் எச்சரித்துள்ளது இந்த நடவடிக்கை அங்கு இரத்த கலரியை மேலும் மோசமாக்கும் என்றும் லிபியா கூறியுள்ளது மிஸ்ராவிட்டாவிலிருந்து ராணுவத்தினர் மீள அழைத்துக் கொள்ளப்படுவதாக அரசாங்க அமைச்சர் ஒருவர் கூறியுள்ளார் ஆனால் கர்னல் கடாஃபி விளையாட்டு காட்டுகிறார் என்று கிளர்ச்சியாளர்களின் பேச்சாளர் ஒருவர் வர்ணித்துள்ளார் பாகிஸ்தானில் நடந்து வருகின்ற அமெரிக்க ஆளில்லா விமானங்களின் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக வடமேற்கில் இருக்கின்ற பெஷாவர் நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மேலும் பெரு எண்ணிக்கையிலானோர் பேருந்துகளிலும் கார்களிலும் நடைபயணமாகவும் பெஷாவர் வந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாய் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற நேட்டோ துருப்பினருக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கான ட்ரக் வண்டி போக்குவரத்து சேவை இன்று நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் எதிர்க்கட்சி அரசியல்வாதியான இம்ரான் கான் இந்த இரண்டு நாள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் தாய்லாந்து கம்போடியா எல்லைப் பகுதியில் இரண்டாவது நாளாகவும் மோதல்கள் தொடர்கின்றன இருதரப்பு படைகளும் ஷெல் தாக்குதல்களிலும் துப்பாக்கிச் சண்டைகளிலும் ஈடுபட்டுள்ளன குறைந்தது ஏழு சிப்பாய்களாவது இதில் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டு தரப்பினரும் சொந்தம் கொண்டாடும் ப்ரீ விகார் கோவிலுக்கு மேற்காக இந்த சண்டைகள் நடைபெறுகின்றன இந்த விடயத்துக்காக கடந்த பிப்ரவரியில் இடம்பெற்ற சிறிய மோதல் ஒன்றில் பத்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் சர்வதேச மத்தியஸ்தம் தேவை என கம்போடியா கோருகின்ற நிலையில் இந்த பிரச்சினையை தமக்கிடையே உள்ள இருதரப்பு ஊடகங்கள் மூலமாக தீர்த்துக் கொள்ள முடியும் என்று தாய்லாந்து வாதிட்டு வருவதாக பாங்காக்கில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறுகிறார் இதற்கிடையே உடனடியான போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு இந்தோனேஷியா கோரியுள்ளது ஏமனில் அடுத்து நடக்கக்கூடிய பொதுத் தேர்தலின் பின்னரே தான் பதவி விலகுவேன் என அந்நாட்டின் அதிபர் அலி அப்துல்லா சாலி தெரிவித்திருக்கின்றார் தலைநகர் சனாவில் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றில் அதிபர் உரையாற்றிக் கொண்டிருந்த வேளையில் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரி நடந்த ஆர்ப்பாட்டங்களில் சிப்பாய்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதிபருக்கு எதிராக ஒத்துழையாமை போராட்டத்தை மக்கள் நடத்தி வருகின்ற நிலையில் நாடெங்கிலும் கடைகள் பல மூடப்பட்டிருந்தன அதிபர் சாதி பதவி விலக மறுத்தால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் விரைவிலே அரசாங்க கட்டிடங்களை முற்றுகையிடுவார்கள் என அரசு எதிர்ப்பு அணி சார்பாக பேசவல்லவர் ஒருவர் கூறியிருக்கிறாா் சீன கலைஞர் ஐ வெவ்வேயை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி சுமார் ஆயிரம் பேர் வரையான பொதுமக்கள் ஹாங்காங்கில் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் பதாகைகளுடன் ட்ரம் வாத்தியங்கள் முழங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் முக்கிய அங்காடி ஒன்றூடாக செல்ல முற்பட்டபோது போலீசாருடன் சிறு சிறு தள்ளுமுள்ளுகளிலும் அவர்கள் ஈடுபட்டனர் இந்த மாத ஆரம்பத்தில் தடுத்து வைக்கப்பட்ட புகழ்பெற்ற சீன கலைஞர் ஐ வெவ்வை தற்போது எங்கிருக்கிறார் என்கிற விவரம் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை ஐ வெவ்வை பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறும் சீன அரசாங்கம் மேற்குலகம் இதில் தலையிடக்கூடாது என்று கூறுகிறது இவரது தடுப்பு காவலை மேற்குலகம் பரவலாக கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இது லண்டன் பிபிசியின் தமிழோசை பிபிசி தமிழோசையின் இணையதள முகவரி W W W dot BBC Tamil dot com BBC Tamilosai நிகழ்ச்சிகளை நேர்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் அதே நேரத்திலும் அடுத்த நாள் நிகழ்ச்சி துவங்கும் வரையிலும் இந்த இணையதள முகவரியில் கேட்கலாம் செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம் இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் போர்க்கால குற்றங்கள் தொடர்பிலான ஐநா மன்ற செயலாளர் நாயகத்திற்கு ஆலோசனை குழுவும் நிபுணர் குழுவின் அறிக்கை அதிகாரப்பூர்வமாக இன்னமும் வெளியாகாத நிலையிலும் அதன் முக்கிய பகுதிகள் ஊடகங்களில் ஏற்கனவே கசிந்து வருவது குறித்த செய்திகளை நேயர்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக பிபிசி தமிழோசையில் கேட்டு வருகிறீர்கள் இந்த பின்னணியில் ஐநா மன்ற அறிக்கையின் அடிப்படையில் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மீது சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்திய அரசு முயல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நேற்று வெள்ளிக்கிழமை கோரிக்கை விடுத்திருந்தார் வேறு பல தமிழக அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கையை வற்புறுத்தி வருகின்றன இந்த கோரிக்கைகளை இந்திய அரசு எப்படி பார்க்கும் என்று புதுதில்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தெற்காசியவியல் துறை பேராசிரியர் பி சகாதேவன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு வேண்டுகோள் அழுத்தம் கொடுக்கின்ற அளவில் ஒரு வேண்டுகோள் வருமேயானால் இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் ஒத்து போயிருக்கிறது எல்லா விஷயத்திலும் ஆதரவு அளித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு நிலையை பார்ப்போமானால் பொதுவாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது என்று ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கிறது அதே சமயத்தில் உள்நாட்டில் அது தமிழ்நாட்டிலும் சரி டெல்லியிலும் சரி அழுத்த வறுமையானால் இந்தியா அதற்கு இந்தியா ஏதாவது சொல்ல வேண்டும் பதில் அளிக்க வேண்டும் வாயை மூடிக்கொண்டிருக்க முடியாது அந்த சமயத்தில் உள்நாட்டுக்காக ஒரு பதில் சொல்லலாம் இது வந்து சர்வதேச அரங்கில் ஒரு பிரச்சனையா இருக்கிறது இதை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி டீல் பண்ண வேண்டும் என்று பொதுவாக சொல்லிவிட்டுட்டு மற்றது மறைமுகமாக வந்து நேரடியாக வந்து ஐநா சபையில் ஆதரிக்க அளிக்காவிட்டாலும் சரி இந்த அறிக்கையை ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக பயன்படுத்தி அரசியல் தீர்வு வர வேண்டும் அது வர வேண்டும் இது வர வேண்டும் என்று ஒரு மறைமுகமாக கொடுக்க ஒரு வாய்ப்பு உள்ளது பொதுவாக வந்து வெளிப்படையாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஒரு ஒரு நிலையை ஒரு பாலிசியை கொள்கையை கடைபிடிக்குமா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது அந்த அளவுக்கு இவங்கள் இந்தியாவும் இலங்கையும் ஒரு ஒரு ஒருமித்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க இது இந்த பிரச்சனை இதுவரை காலமும் இந்தியா இலங்கை தமிழ்நாடு என்கிற நிலையில் இருந்தபோது நீங்கள் சொன்ன அந்த இந்திய அரசின் அணுகுமுறை அப்படி இருப்பது சமாளிக்க கூடியதாக இருந்திருக்கலாம் ஆனால் ஐநா மன்றத்தில் இது ஒரு பிரச்சனையாக வெடித்து நாளைக்கு ஐநா மன்ற கவுன்சிலில் அல்லது ஐநா மன்ற அமைப்பு ரீதியாக சர்வதேச அரங்கில் இது ஒரு ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் பொழுதும் இந்தியா தனது அர்த்தமுள்ள மௌனத்தின் மூலம் தப்பித்துக் கொள்ள முடியுமா இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் தப்பிக்கதற்காக தான் முயற்சி செய்யும் உண்மையிலே சொல்ல போனால் ஆனா அதை முன்னேடி சொன்னது போல ஒரு இது ஒரு தல ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கும் எனக்கின்ற சந்தேகம் என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் இது ஒரு ஒரு பிரின்சிபல் பொசிஷன் இதுவரைக்கும் எடுக்கலையே இதுவரைக்கும் வந்து அங்க நடந்தது அட்டூழியங்கள் வந்து நடக்கவில்லை என்று நடந்ததோ நடக்கவில்லை என்று சொல்ற அளவுக்கு ஒரு நிலையை ஒரு ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தை இதுவரை எடுக்கவில்லையே சோ அந்த மாதிரி ஒரு ஐநா சபையிலும் சர்வதேச அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைக்கு இப்பொழுது இன்னும் கூடுதலான ஒரு இன்டென்சிட்டி வந்திருக்குது அந்த சமயத்துல வந்து இந்தியா ஏதாவது ஒரு பொசிஷன் எடுக்கணும் ஆனா சந்தேகம் என்னன்னா ஐநா நிபுணர் குழு அறிவித்ததை அதை அங்கீகரிக்குமா அப்படி அங்கீகரித்தால் இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் என்றால் அதற்கு ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டும் அதற்கு ஒரு சப்போர்ட் தருமா இதெல்லாம் செய்யுமானால் இலங்கை இந்தியா இந்த கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன ஆகும் இந்த மாதிரிப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்கிறது இது சின்ன ஒரு விஷயம் இல்ல அதான் சொன்ன போல பெரிய ஒரு தலைவலி தலைவலியை டெல்லி அரசாங்கத்திற்கு வகுத்து கொடுக்கிற அளவில் ஒரு இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது சோ அதனால எனக்கு சந்தேகம் என்ன தெரியுதுன்னா வெளிப்படையாக ஒரு பிரின்சிபல் பொசிஷன் எடுக்கிறதுக்கு இந்தியா முன் வருமா என்பது ஒரு சந்தேகமா இருக்கிறது இலங்கையில் கடைசி கட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து இந்தியா இதுவரை ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்கிறீர்கள் அது வந்து இனிமேலும் அப்படியே தொடர முடியாது என்னும் பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக அது தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்ன ரெண்டு ரெண்டு காரணம் ஒன்று இந்த இரண்டு அரசாங்கத்தினுடைய உறவுகள் அப்படி வந்து ஏன்னோ மேம்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குமா இல்லையான்னு விட அரசாங்கம் அரசாங்கம்னு வரும்போது வந்து ரெண்டு பேரும் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப டெவலப் பண்ணிருக்காங்க ரெண்டாவது வந்து இலங்கை அரசாங்கத்துடைய கடைசி கட்ட போரில் நடவடிக்கைகள் வந்து தவறு என்று ஒரு திட்டவட்டமாக வறுமையானால் அதற்கு இந்தியாவுடைய பங்கும் இருக்கிறது என்று இந்தியாவுடைய ஒரு பழியும் வர வாய்ப்புள்ளது மூன்றாவதாக வந்து இலங்கை அரசாங்கத்தை பகமைக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு இரண்டு அரசாங்கத்துக்குள்ளே ஒரு முரண்பாடு வர வேண்டும் என்று எந்த ஒரு தலைவர்களும் டெல்லியில அந்த மாதிரி திங்க் பண்ணவே இல்லை அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சோ அதுதான் பிரச்சனை சோ ஒரு பாலிசி இல்லாத ஒரு அரசாங்கத்துடைய ஒரு திட்டவட்டமான பாலிசி ஏன் இல்லைன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இதையெல்லாம் வந்து சமாளிச்சு இந்த திட்டப்பட்ட ஒரு பிரின்சிபல் பொசிஷன் ஒரு கொள்கையோட உடன்பட்ட ஒரு பொசிஷன் ஒரு நிலை எடுக்கணும்னா வந்து புதிய தலைவர்கள் தான் எடுக்க முடியுமே தவிர இது இதுல இன்வால்வ் ஆகினவங்க வந்து எடுத்தாங்கன்னா அவங்க மேலேயும் பழி வர வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு பழி மட்டும் இல்ல வந்து ஒரு இரண்டு நாடுகளுடைய உள்ள அரசாங்கத்துடைய அந்த நட்புறவு கெட்டு போயிடும் இருக்கு நாலாவதாக வந்து இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சொல்லுவதை வந்து நல்லா கேக்குறது இல்ல ஏன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு வேற பல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் சோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்தையும் வைத்து பார்க்க போனா இந்தியாவுடைய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒரு ஒரு ஃப்ரீயா ஒரு லெவரேஜ் வந்து இன்னும் இருக்குமா என்பது சந்தேகமா இருக்கிறது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தெற்காசியவியல் துறை பேராசிரியர் பி சகாதேவன் அவர்கள் தமிழோசைக்கு அளித்த செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை நேயர்கள் தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம் இலங்கை அரசின் தடுப்பு முகாம்களில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களில் மேலும் ஒரு தொகுதியினர் இன்று சனிக்கிழமை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் வாசகம் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி வன்னி யுத்தத்தின் பின்னர் ராணுவத்தினரிடம் சரணடைந்து புனர்வாழ்வு பயிற்சிகளை முடித்துக் கொண்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களான நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் இன்று வவுனியாவில் வைத்து புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரசிறி கஜலீர் அவர்களினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தமது கணவன்மாரையும் மகன்மாரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அங்கு வந்திருந்த பலர் அமைச்சர் சந்திரசிறி கஜதீர் அவர்களிடம் மனுக்களை கையளித்து கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் രണ്ടായിരത്തി ഒമ്പത് അഞ്ചാം പത്താം തീയതി മറക്കാൻ മാറ്റില്ല ഒലിക്കുന്നതെല്ലാം കൊണ്ടുപോണ உடம்புக்கெல்லாம் வந்தனா சார் சந்திக்கிறதுக்கு பிள்ளையில சார் செஞ்சு அனுப்புவாங்களா ராணுவத்தினரிடம் சரணடைந்த சுமார் பன்னிராயிரம் பேரில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் புனர்வாழ்வு பயிற்சி அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் புனர்வாழ்வு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புனர்வாழ்வு நிலையங்களில் எஞ்சியுள்ளவர்களை விரைவில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர்களது உறவினர்களும் உறுதியளித்த அமைச்சர் சந்திரசரி கஜதீர் அவர்கள் சரணடைந்தவர்களின் பாதுகாப்பு பராமரிப்பு தொழிற்பயிற்சிகள் கல்வி என்பவற்றிற்கு ஜனாதிபதி பெருமளவிலான நிதியை வழங்கி வருவதாக இந்த வைபவத்தில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டார் තමුන්නාන්සලා යහපත් පුරවැසියන් කරන්න අවශ්‍ය දැනීම කුසලතා දියුණු කරන්න අධ්‍යාපන පාසුකම් සලස්වා புனர்வாழ்வு நிலையங்களிலே இருக்கின்றவர்களுடைய மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக மாதம் ஒன்றுக்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த நிதி உதவியினை தவறாமல் தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றார் இன்று ஐம்பதுக்கும் அதிகமான மில்லியன் ரூபாய் ஒரு மாதத்துக்காக உங்களுக்காக ஒதுக்கப்படுகின்றது இன்று விடுதலையானவர்கள் அனைவருமே குடும்பஸ்தர்கள் என்பதும் இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பிள்ளைகளின் தந்தையர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஃபர்ஸ்டெல்லாம் படிச்சினான் படிச்சோன்றிருக்க ஏகம் என்ன வயோஸ் பண்ணி தான் கொண்டு போனது அதுல ஏகத்துல இருந்து தப்பியோட எல்லாம் முயற்சி செய்தான் ஆனா ஏகம் திருப்பி திருப்பி எல்டிடி திருப்பி கொண்டு வந்து என்ன ஜெயில வச்சிருந்து சித்திரவதைகள் தண்டனைகள் ஒரு இப்படிதான் நாலு வருஷம் அஞ்சு வருஷமா இதே வாழ்க்கை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முற்று முழுதா விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து விளாத்தி திருமணம் செய்து கடைசி பிரச்சனை நேரமும் நான் தப்பி ஒழிஞ்சு உள்ளுக்கு வந்து ராணுவத்தினர் சரணடைஞ்சு இவர் ஒன்றரை வருஷமா புனர்வாழ்வு பெற்று நான் இப்ப நல்ல முறையில என் நாட்டின நட்பிரஜையாக மனைவி பிள்ளைகளுக்கு சந்தோஷமா வாழணும் விரும்புறேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் தான் முதலில் செய்த நான் இனியும் போய் அதான் செய்ய போறேன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் எந்த உதவியும் ഉദവിയും ഇല്ലാമത്താ ഇരുന്നവേ வருஷம் கொடுக்குற நிவாரணம் பொருட்களை வச்சு சாப்பிட்டு இருந்தவ நாங்க வந்தது பெரிய சந்தோஷமா இருக்க வேலை என இன்று விடுதலை பெற்று சென்றவர்களில் ஒருவர் என்னிடம் தெரிவித்தார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் அடுத்து இந்திய செய்தி ஒன்று குஜராத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்களில் மாநில முதல்வர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்ததாக கூறி மூத்த காவல்துறை அதிகாரி சஞ்சீவ் பட் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தவறு என்று குஜராத் மாநில காவல்துறையின் முன்னாள் தலைவர் கே சக்கரவர்த்தி இன்று தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த செய்திகளை தருகிறார் புதுதில்லி செய்தியாளர் தங்கவேல் குஜராத் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த இனக்கலவரத்துக்கு முதலமைச்சர் நரேந்திர மோடி துணை நின்றதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் நேற்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் முதலமைச்சர் இல்லத்தில் நடந்த உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் அந்த அதிகாரி கலந்து கொள்ளவே இல்லை என்று மாநில காவல்துறையின் முன்னாள் தலைவர் கே சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் சஞ்சீவ் பட் என்ற அந்த போலீஸ் அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதலமைச்சர் மோடியின் இல்லத்தில் நடந்த உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் தானும் கலந்து கொண்டதாக கூறியுள்ளார் அந்த கூட்டத்தில் அதிகாரிகளிடம் பேசிய நரேந்திர மோடி கோத்ராவில் இந்துக்கள் வந்த ரயில் எரிக்கப்பட்டதை ஏற்க முடியாது என்றும் இந்துக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதை யாரும் தடுக்க வேண்டாம் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக சஞ்சீவ் பட் தனது மனுவில் கூறியுள்ளார் அவர் அப்போது உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்ததாக கூறியுள்ளார் ஆனால் அந்த கூட்டத்தில் சஞ்சீவ் பட் கலந்து கொள்ளவில்லை என்று முன்னாள் காவல்துறை தலைவர் கே சக்கரவர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நானாவதி கமிஷன் முன்பும் சிறப்பு புலனாய்வு குழுவின் முன்பும் தான் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிக்கும் தகவல்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இறுதி முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் சஞ்சீவ் பட் அந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் பங்கேற்றதாக அப்போது அவருக்கு வாகன ஓட்டுநராக இருந்த காவல்துறையை சேர்ந்த தாராசந்த் யாதவ் கூறியுள்ளார் அந்த குறிப்பிட்ட தினத்தன்று இரவு சஞ்சீவ் பட்டை முதலில் காவல்துறை தலைமையகத்துக்கு அழைத்துச் சென்றதாகவும் அதன் பிறகு மற்ற அதிகாரிகளுடன் அவரையும் முதலமைச்சரின் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றதாகவும் யாதவ் கூறியுள்ளார் கூட்டம் முடிவடையும் வரை தான் அங்கு இருந்ததாகவும் இந்த விவரங்களை சிறப்பு புலனாய்வு குழுவின் முன்பு தான் தெரிவித்திருப்பதாகவும் ஓட்டுநர் தாராச்சந்த் யாதவ் கூறியுள்ளார் போலீஸ் அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கணை தொடுக்க கைகொடுத்திருக்கிறது அந்த மனுவின் விவரங்களை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இனக்கலவரத்தில் நரேந்திர மோடியின் பங்கு குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வழங்குவதற்கான நடைமுறைகளை துவக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு வலியுறுத்தியுள்ளது புதுதில்லி செய்தியாளர் தங்கவேல் அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம் பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம்ஸின் திருமணம் அடுத்த வாரம் வெகு விமர்சையாக நடக்க இருக்கும் பின்னணியில் அரச வம்சத்தின் வாரிசுரிமை தொடர்பான விவாதம் ஒன்று மீண்டும் தலை தூக்கியிருக்கிறது அதாவது பிரிட்டனின் அரச குடும்பத்தில் மூத்த வாரிசு பெண்ணாக இருந்து அதற்கு அடுத்த குழந்தை ஆணாக இருந்தால் அந்த வயதில் மூத்த பெண் குழந்தைக்கு பதில் வயதில் இளையவரானாலும் ஆண் குழந்தைக்குத்தான் முடிசூட்டும் உரிமை செல்லும் என்கிற தற்போதைய நடைமுறை பெண் உரிமைகளுக்கு எதிராக இருப்பதாகவும் எனவே அந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் பிரிட்டிஷ் அரசியல் அரங்கில் வலுப்பெற்று வருகிறது இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழ் தருகிறார் குமார் ராமலிங்கம் பிரிட்டனில் கிட்டத்தட்ட கடந்த முன்னூறு ஆண்டு காலமாக இருந்து வரும் இந்த பாரபட்சமாக நடத்தும் சட்டம் இன்னமும் நீடித்து வருகின்றது இதனை மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் எவ்வித மாற்றமும் இன்னமும் ஏற்படவில்லை இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் அவர்களுக்கு முதல் குழந்தை பெண்ணாக பிறந்து அதன் பின்னர் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தால் பெண் குழந்தை ராணியாவதை விட அந்த ஆண் குழந்தையே மன்னராகும் என்ற நடைமுறை இருக்கின்றது ராஜ குடும்பத்து பெண்களுக்கு நேரும் இந்த பாரபட்சத்தை நீக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் துணை பிரதமர் நிக் கிளெக் நினைக்கின்றார் I think that would be in keeping with the changes that that happen in society as a whole. But it's not something, as I say, which is as straightforward as it seems, because it's something... சமுதாயத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களோடு சேர்த்து இதுவும் நடக்க வேண்டும் ஆனால் இது உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல இது தொடர்பாக நாங்கள் மற்ற நாடுகளுடன் அதிகாரப்பூர்வமாக பேசி வருகின்றோம் குறிப்பாக நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு நாங்கள் பேசி வருகின்றோம் என்று கூறினார் நிக்லட் இந்த சட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர முடியாது என்பதை துணை பிரதமர் நிக்லெக் உணர்ந்திருக்கின்றார் ஏனென்றால் இவ்வாறான மாற்றத்தை கொண்டு வர ராணி தலைவியாக இருக்கும் மற்ற பதினைந்து பொதுநலவாய நாடுகளிலும் புதிய அரசியல் சட்டம் கொண்டு வர வேண்டும் அதேபோன்று மற்றுமொரு திருத்தமும் தேவை என்று கூறப்படுகின்றது அதாவது இப்போது இருக்கின்ற சட்டப்படி நாட்டின் மன்னராக ஒரு ரோமன் கத்தோலிக்கர் ஆக முடியாது அதேபோன்று மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ரோமன் கத்தோலிக்கர்களை மணக்க முடியாது பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம் சீனாவில் வருமான வரி விதிக்க ஆரம்பிக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச தொகையை ஐம்பது சதவீதத்தால் அதிகரிக்கவும் மக்களின் ஊதியத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரு மடங்காக உயர்த்தவும் கொண்டுவரப்பட உள்ள திட்டங்கள் பற்றி தற்போது புதிய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன சீனாவில் செல்வந்தர்களுக்கும் வறியவர்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைப்பதையும் உள்நாட்டில் பொருள் நுகர்வை ஊக்குவிப்பதையும் இந்த திட்டங்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றன அதேநேரம் வெளிநாடுகளுக்கு சீனா வழங்கி வந்த பொருளுதவி பற்றிய விவரங்களையும் அந்நாட்டின் அரசாங்கம் முதல் தடவையாக வெளியிட்டிருக்கிறது இவை பற்றி பிபிசி தகவல்களை தமிழ் தருகிறார் சாதாத் சீனாவில் ஒருவர் மீது வருமான வரி விதிப்பு ஆரம்பிக்கப்படுவதற்குரிய அவருடைய குறைந்தபட்ச வருமானத்தின் அளவை ஐம்பது சதவீதத்தால் அதிகரிப்பது என அந்நாட்டின் வருமான வரி சட்டத்தில் கொண்டுவரப்பட இருக்கின்ற திருத்தத்தின் வரைவு கூறுகிறது தற்போது மாதம் அவர் இரண்டாயிரம் யுவான்கள் அதாவது முன்னூற்று நான்கு டாலர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் மீது வருமான வரி விதிக்க ஆரம்பிக்கப்படும் என்று இருக்கிறது இந்த நிலையை மாற்றி மாதம் மூவாயிரம் யுவான்கள் அதாவது நானூற்று ஐம்பத்தி ஆறு டாலர்கள் அவர் சம்பாதிக்க துவங்கும் போதுதான் அவர் மீது வருமான வரி விதிப்பு ஆரம்பிக்கும் என்று இந்த சட்ட திருத்தம் தெரிவிக்கின்றது இதன் காரணமாக சீன மக்கள் ஐந்து கோடி பேர் வருமான வரி விதிப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று மதிப்பிடப்படுகின்றது அதே நேரம் மக்களுடைய சராசரி ஊதியத்தை ஆண்டொன்றுக்கு பதினைந்து சதவீதம் என்ற வீதத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அதிகரிப்பதற்கும் பெரும் திட்டம் ஒன்றை சீனாவில் அதிக செல்வாக்கும் அதிகாரமும் கொண்ட அபிவிருத்திக்கும் சீர்திருத்தத்துக்குமான ஆணையம் வரைந்திருப்பதாக அந்நாட்டின் அதிகாரிகள் இந்த வாரம் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் தவிர தற்சமயம் சீனாவில் நாள் வருமானம் அரை டாலர் அதாவது ஐம்பது சென்ட்களுக்கும் குறைவாக இருப்பவர்களே அந்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழிருப்பவர்களாக இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் இனி அறுபத்து மூன்று சென்ட்களுக்கும் குறைவான வருமானம் உள்ளவர்கள் அனைவரும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களாக கருதப்பட இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கையில் சீனாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களாக கருதப்படும் மக்களின் எண்ணிக்கை பத்து கோடியால் அதிகரிக்கும் என்று தெரிகிறது இந்த மக்களுக்கு குறைந்த வருமானம் உடையவர்களுக்கான சலுகைகளும் வீட்டு வாடகைக்கான உதவித்தொகையும் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் என தெரிகிறது சீனாவில் செல்வம் படைத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போவதால் நாட்டின் பல பாகங்களில் சமூக கொந்தளிப்பு உருவாகி வருகின்ற ஒரு நிலையில் இப்படியான மாற்றங்களை கொண்டுவர அதிகாரிகள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இதனிடையே மற்ற நாடுகளுக்கு சீனா வழங்கி வந்திருக்கின்ற நிதி உதவிகள் பற்றிய புள்ளி விவரங்களையும் சீன அரசாங்கம் தற்போது முதல் தடவையாக பிரசுரித்திருக்கின்றது கடந்த அறுபது ஆண்டுகளில் மொத்தமாய் மூவாயிரத்து தொள்ளாயிரம் கோடி டாலர்களை அந்த நாடு பிற நாடுகளுக்கு நிதி உதவியாக வழங்கி வந்திருக்கிறது என்று அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது தவிர ஏழை நாடுகள் தனக்கு திருப்பித் தர வேண்டிய கடன் தொகையில் நானூறு கோடி டாலர்களை சீனா ரத்து செய்திருக்கிறது என்றும் தெரிய வருகிறது சீனாவின் மருத்துவ உதவி பணியாளர்கள் எவ்வாறு உலகின் பல பாகங்களுக்கும் சென்று சேவை செய்கிறார்கள் என்பதையும் சீன தொழில்நுட்ப வல்லுநர்கள் எவ்வாறு ஏழை நாடுகளில் சீன நிதி உதவியுடன் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டி வருகிறார்கள் என்றும் இந்த அறிக்கை விளக்குகின்றது சீனா வெளிநாடுகளுக்கு வழங்கி வரும் நிதி உதவியின் அளவு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வந்திருக்கிறது என்றாலும் கூட அமெரிக்கா பிற நாடுகளுக்கு வழங்கும் நிதி உதவியின் அளவோடு ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவுதான் பிற நாடுகளுக்கான நிதி உதவியாக அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி டாலர்களை வழங்கி வருகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சாதாத் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி வணக்கம் நேர்களே இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் மீண்டும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் நிகழ்ச்சியில் இன்றைய என்னுடன் காத்திருக்கின்றார் ஜெயபிரகாஷ் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசைகளை ஒருமுறை முதலில் அறியத்தரலாமே ஜெயபிரகாஷ் ஆம் தமிழோசி நிகழ்ச்சிகளை நேர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை நாற்பத்தொரு மீட்டரில் ஏழாயிரத்து அறுநூறு கிலோ ஹர்ட்ஸ் முப்பத்தொரு மீட்டரில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபது கிலோ ஹர்ட்ஸ் பத்தொன்பது மீட்டரில் பதினையாயிரத்து முன்னூற்று தொன்னூறு மற்றும் பதினையாயிரத்து அறுநூற்று தொன்னூறு கிலோ ஹர்ட்ஸ் ஆகிய இந்த அலைவரிசைகளிலும் இலங்கை நேர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பண்பலை வலையமைப்பு மூலமாகவும் கேட்கலாம் சரி இனி பிற கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை பார்க்கலாம் ஜெயபிரகாஷ் முதலில் முழுகப்பட்ட நேயர் பி கண்ணன் எழுதிய மின்னஞ்சலில் இலங்கை போரின் இறுதி நிகழ்வுகள் குறித்து ஐநா குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு செய்வதற்காக மே தின ஊர்வலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் என்பதை கேட்டேன் இது இலங்கையின் அனைத்து தரப்பையும் எரிச்சலடைய செய்துள்ளது ராஜபக்ச மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம் என்று சொல்லலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக ஆடுதுறை நேயர் பாலாஜி எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில் இலங்கை தமிழர் விவகாரத்துக்காக அண்மையில் தமிழகத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக வந்த செய்தி பற்றி அவர் எழுதியிருக்கிறார் தமிழகத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக எவராவது தற்கொலை செய்கின்ற பொழுது அதனை அரசியல் காரணமாக மாற்றுவது தற்பொழுது அதிகரித்து வருகின்றது என்று கூறியிருக்கின்ற அவர் இதுவும் அது போன்ற ஒன்றாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார் இதே விடயம் குறித்து லண்டனில் இருந்து லாஃபியர் மீரா சாஹிப் எனும் நேயரும் ஒரு மடலை அனுப்பியிருக்கிறார் தற்கொலை செய்து கொள்ளும் மனநோயாளிகளின் செயல்களை நீங்கள் ஊக்கப்படுத்தாதீர்கள் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக பாங்காக்கில் இருந்து அழகையா ஜெயக்குமார் ஒரு மடல் எழுதியிருக்கிறார் இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் நடந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்பில் ஐநா நிபுணர் குழு தயாரித்த இறுதி அறிக்கையை தாம் வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது ஏன் அதை திரு சம்பந்தர் ஏற்பதாக சொல்லவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலிகளின் செயற்பாடுகள் குற்றவாளிகளுக்கு அரசியல் வடிவம் கொடுத்ததன் மூலம் யுத்த குற்றம் உழைத்தவர்கள்தான் இதேவேளை விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்களை ஆதரித்த கட்சி என்ற வகையில் சுய விமர்சனம் ஒன்றை செய்து கொள்ளவும் நீங்கள் தயாரா என்ற பிபிசி செய்தியாளரின் கேள்விக்கு திரு சம்பந்தன் அவர்களின் பதில் நகைப்புக்குரியதாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி அன்று இலங்கையின் வடக்கே விடுதலை புலிகளின் அரசியல் தலைவரமாகிய விளங்கிய கிளிநொச்சி நகரப்பகுதியை இலங்கை படையினர் கைப்பற்றிய சபையில் பிபிசி தமிழோசைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கருத்து தெரிவித்த சிவாஜிலிங்கம் அவர்கள் கிளிநொச்சியை நீங்கள் பிடிக்க முடியாது என்றும் நீங்கள் தலைகீழாக நின்றாலும் விடுதலை புலிகளை தோற்க முடியாது என்றும் கூறியிருந்தார் அப்படியானால் யாருடைய கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடையதானே விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் புலிகளின் பங்காளியான தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பதில் கூற வேண்டும் அரசாங்கம் யுத்த குற்றத்தை புறக்கணிப்பது போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலிகள் மேல் பழியை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள நினைக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக கொழும்பிலிருந்து ஜஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் ஐநாவின் நிபுணர் குழு அறிக்கை வெளியானதை பற்றி கூறியிருக்கிறார் ஐநாவின் அறிக்கை தற்போது வந்திருக்கிறது மிதவாதிகள் முன்வந்து செயற்பட வேண்டிய நேரம் இது தீவிர போக்குடையவர்களுடன் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் மிதவாதிகள் தமது நிலையை திட்டமாக முன்னெடுத்து அநீதிக்கும் குற்றவாளிகளுக்கும் எதிராக செயற்பட வேண்டும் இலங்கையில் போர்க்குற்றம் எதுவும் நடக்கவில்லை என்று மகாநாயக்கர்கள் கூறுகிறார்கள் தாமெல்லாம் இணைய வேண்டும் என்று சஜித் பிரேமதாச கூறுகிறார் மே தினத்தில் போராட்டம் செய்ய வேண்டும் என்று மகிந்த கூறுகிறார் அவர்கள் குழம்பி காணப்படுகிறார்கள் ஆகவே மிதவாதிகள் எழுந்து இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எழுதியுள்ளார் சவுதி அரேபியாவில் அல் கோபரில் நகரில் இருந்து மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியிருக்கின்ற நேயர் தமிழோசையில் ஒளிபரப்பான காணி நிலம் வேண்டும் என்ற தொடரை பாராட்டி எழுதியிருக்கின்றார் காணி நிலம் வேண்டும் தொடர் முழுவதும் கேட்டேன் இலங்கை தமிழர்கள் மாடாய் உழைத்தும் மண்வெட்டி கட்டியாய் தேர்ந்தும் கிடக்கின்றார்கள் இருக்கவும் இறந்தால் புதைக்கவும் ஒரு துண்டு நிலம் கூட சொந்தமாக இல்லை என்பது வேதனையாக இருக்கின்றது அவர்களுக்கு மறைமுக கொத்தடிமை முறை இன்னும் இலங்கையில் குறிப்பாக மலையாளத்தில் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய பிபிசிக்கு நன்றி என்று அவர் எழுதியிருக்கின்றார் சிங்கப்பூரில் இருந்து கடிதத்தை அனுப்பியுள்ள வீரமுத்து இலங்கையில் போர் முடிந்து இரண்டு வருடம் முடிந்துவிட்டது ஆனால் இன்னமும் விசாரணை முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார் இதற்கு இந்திய நீதிமன்றங்கள் பரவாயில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லா மக்களும் கொல்லப்பட்ட போது இந்த பான்கி முன் எங்கே போனார் நல்ல உலக நீதி என்று அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் வேம தமிழரசு அவர்கள் எழுதிய கடிதத்தில் நிலநடுக்கம் சுனாமி அணு உலை விபத்து என்று அடுத்தடுத்து கடுமையான இழப்புகளுக்கு ஆட்படுத்திய கொடூரம் இயற்கைக்கு விஞ்சிய சக்தி எதுவும் கிடையாது என்பதையே உணர வைத்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் ஈரோடு கிளாம்பாடி நேயர் எஸ் குணசேகரமும் இதே விடயம் குறித்து எழுதியிருக்கிறார் ஜப்பானை உலுக்கிய பூகம்பம் சுனாமி மற்றும் அணு உலை வெடித்தமை போன்றவைகளால் ஜப்பானுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இவ்வாறு அணு பாதுகாப்பை பேண வேண்டும் என்பதை குறித்த தகவல்கள் சிறப்பாக இருந்தன என்று அவர் எழுதியிருக்கிறார் சத்தியமங்கலம் நேயர் சுந்தர வடிவேல் எழுதியிருக்கின்ற கடிதத்தில் ஏமனில் கிளர்ச்சி ஐவரி கோஸ் லிபியா பிரச்சினைகள் அமெரிக்க அதிபர் தேர்தல் தெற்காசிய நாடுகளின் பொது சுகாதாரம் குறித்த மாநாடு ஆகியவை பற்றிய செய்திகள் சிறப்பாக இருந்தன என்று அவர் எழுதியிருக்கின்றார் திருநெல்வேலி பொருணை பாலு அவர்கள் எழுதியிருக்கின்ற கடிதத்தில் தமிழக தேர்தல் குறித்த தகவல்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தகவல்கள் சிறப்பாக இருந்தன என்று கூறியிருக்கிறார் அடுத்ததாக கேரள மாநிலம் மூணாறு நேயர் எஸ் பி கடற்கரை அவர்கள் எழுதிய கடிதத்தில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கி வருவது வினோதமாக இருந்தது தாம் எதை செய்தாலும் தமிழக மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற அவர்களது நம்பிக்கையையே இது காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நத்தக்காடு நேயர் ஆர் தில்லைவாசன் இதே விடயம் குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார் முதல்வர் கருணாநிதியும் அதிமுக தலைவி ஜெயலலிதாவும் வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு அறிக்கைகள் வெளியிட்டார்கள் இருவரின் அறிக்கைகளிலும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் கிடையாது என்று கூறியிருக்கிறார் குமரி மாவட்டம் கொட்டாரம் ஆரம்பபுரத்திலிருந்து ஆனா மகராஜன் மற்றும் சரஸ்வதி ஆகியோர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் தமிழக இந்நாள் முன்னாள் முதல்வர்களின் தேர்தல் அறிக்கைகள் பற்றிய விவரங்களை தந்துவிட்டு பொதுமக்களாகிய எங்களது கருத்துக்களையும் தந்தீர்கள் நன்றி என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சரி நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ் இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்போம் நேர்களே அதுவரை வணக்கம் நேர்களே வணக்கம் நேர்களே நேர் நேரம் கேட்டீர்கள் தயாரித்து வழங்கியவர்கள் பூபாலரட்டம் சேவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி இது லண்டன் பிபிசியின் தமிழோசை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம் அதுவரை எமது நிகழ்ச்சியை பிபிசி தமிழ் டாட் காம் என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம் வணக்கம் நேர்களே